ृणारणं प्रपद्ये माताभ्यायुस्तनयाभोगे गुलाभ्यामुखिमद्रङ्गेणमायुमोत्तनाभूतं ஆண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டதின்றாள் மணிவண்ணா உன்சேவடி விதிரைக்காபயோமோடன் எல்லாரும் பெருமிழி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பின் ஞாயிறம் பல்லாண்டு வடிவாழ்நின் உளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாழ் தோதி வளத்தனையும் சுடலாழியும் பல்லாண்டு படைவாழ் பக்கமிழங்கா பாழ்ந்தேயும் பல்லாண்டு கூடாழ்பட்ட நீர்கள் இலங்கை பாலாளாக படைபதாளுக்கு பல்லாண்டு எழுபதன் முன்னம் வந்து எங்கள் விழாம் புகழ்ந்து கூடுமடையீர்கள் வரம்பொழிலும் தொல்லை கூடி ஆளவர வல்லங்கள் யாழ பாலாளாய பயுடனாக பகை கொடையானுக்கு பல்லாண்டு கலந்து கலந்துண்டு துடைத்துள்ளாய் மலர்ஜோடி கலைந்தன சுருமித் தொண்டர்கள் பழத்தமிழ் நாகனை பல்லு கொண்டானுக்கு பல்லாண்டு கோருதான் கடியாமின் அழுத்தப்பட்ட முன்னாலே அடியான்பரடை குரல் விடுவித்து திருமாவளை நமோ நாராயண நாமம் பலவரவே பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு ஒருவனான் என்ன பவித்திரனை பெறவேண்டிய சாங்கவென்னும் இல்லாண்டான் தன்னை வில்லிவத்தார் தன் விரும்பியதாராயணாய வெண்ணே பல்லாண்டும் பரமாத்மனை சோந்துரந்தவர் என்ன பவித்திரனை பெறவேண்டியை தாங்க விண்ணம் வில்லாண்டாந்தனை விழிவத்தோவிட்டு தன் விரும்பியாள் കാലം മണ്ണത്താൽ എല്ലാവരും പാലം കഴിയാമണം വണങ്ങി പേരാതെ വല്ലവൻപകഴ്മേ ആണ്ട തമിഴ് മകളായും ഉലത്തായ രാമായണം ஆதித்தருளாமரை தொடர்நிலையால் திருமாவோ நாளிலே விளங்க வந்தேனே அசுரை பாலமேகத்தையல்லி மத்தொல் நிலங்கதியே மத்தன்னைமைக்கு ஈந்தண்டுடாய அழங்கலங்கண்ணி ஆயிரம் பேருடைய மார்கள் நாள் மறைவாளர்கள் வாழ் திருமோக நலங்களவளை அவனுடைய தேவர்கள் உலகழித்து உழல்வாழ் திருமாக நல்ல நாமில் நல்வதும் கரம்படு பெரும் சென்னல் விளையா கொண்டகோயில வளம் செய்து இங்காடுதும் அமரர்க்கு முனிவர்க்கு திருமோகூராத்தன் தாமரகடி அண்ணி மத்திர மரணன் பெரும்பாண்டை முதலா சுத்தியே படைத்து அதன் மொழி தொல்மொழி முதலா உலக செய்வான் திருமோகோ சுத்தினாமலம் செய்யா நான் துயர்களும் அடியவாள் தொழுவே உயர்கள் ஆயிரம் உடையார் வல்லல கருவு கொழுந்தோ தயரதன்பக்கோ மரதக மணித்தடத்தினிமலர்கண்கள் பவன செவ்வாய் அணிக்குள் நாள் கடங்கோ தெய்வமசுரனை என்னக்கம் வல்லரக்க புறபுழை திருமோகோ நடித்த நம்முட நல்லரன் நாம் அடைந்த நமக்கண்ணு நல்லவர தீமதையம் வல்லகுரலை அஞ்சே சென்னலை எழுந்தளிப்பான் திருமோகோர் நாமம் என்னதான் குடமாடுவோர் பனை குத்தேவையாயிரத்துள்ளிவை வஞ்சது மோகோர்த்து ஈத்தவத்திவயத்தவல்லார்க்கு இடர்கடுமேத்தமென்னவர்கள் எங்குதான் குடமாடு துணை குலகோற்றகோரன் குத்தேவையாயிரத்துள்ளிவை வஞ்சது மோகோர்த்து ஈத்தவத்திவயத்தவல்லார்க்கு இடர்கடுமேனாயமெல்லாம் கெசவாமென்ன நாளை குடிமை செய்ய குலத்தின் பிரம்பிலாந்திரம் வழக்கம் நடமடவயல் அனந்தபுரனார் பூதமேதம் சாரா உன்னேர் மாடமாடே மாயல் நாமம் ஒன்னமோராயிரமாம் ஒல்லுவார் கும்பல் உலகெல்லாம் ஒன்று வேண்டாம் சேரந்த நடந்தபுர சிக்கன புழுதியாக பூஜை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்த வாயம் செய்து நல்ல புலனோடு மலர்கள் தூவி என்னவெனும் இப்பிறப்பருக்கு வந்தாமறிய சொன்னோம் செடிமொழி நடந்த புறத்து அண்ணலார் கமலபாதம் அணுகுவார் அமரராய் அமரர் அகப்பணி செய்வர் விமலோ சொல்ல கேள்வேன் நாமம் பாடுக வேண்டும் உபரதாதாததுண்டார் துடைத்த கோவிந்த துடைத்த கோவிந்தனாரே உடலே தேவன் மற்ற படைத்த மெம்பரமனோட்டி பாம்பனை பள்ளி வாழவாழவாயம் வயதலை அனந்தபுரம் கடைத்தல காமனை பயந்த காடை பள்ளி பயிலவன் பாதங்கானா அடவினோடமர்களுள்ளே நாமுகரிய சொன்னாரிய சொன்ன நாகலன்மணிய குடைத்து கண்டே தாமர மலர்கள் நல்லோ ஆய்ந்து கொண்ட தவளார் அந்தமிழ் புகழினாய் அனந்தவனராக இலங்கை வந்தனர் பொழி ஒருகோர் மாறன் சொல்லாகிறோம் வல்லார் அனவர் போய் அவர் உலகில் பைந்தோடு மணல் நகர்ந்தம் வேறுதோடு அனந்தபுர நகராக இலங்கை கொந்தனர் பொழி ஒருகோர் மாறன் சொல்லாகிறோம் வல்லார் அனவர் போய் அவர் உலகில் பைந்தொடர் ஒரு பகல் ஆயிரம் மொழியாலோ தாமரை கண்டல் கொண்டிருந்தாலோ தகவில தகவில ஏனிகள் வெளியம் தெளியம் ஞானம் நாக்க காமரை உயிர்களும் கூறுமாக கணங்களை கடந்தாலும் மாறவே கழிவோக்கு உறவுகள் ஆயிரம் மொழியாரோ தாமர கண்கள் சோழ்ந்து அகமகந்தோறுபுத்து ஆவேன் பரமல்லவேற்கையல்லோ மிக மிக இடையுன்னை பிரிவையாமால் பீமனின் பதிலமைக்கப்போது வெகுளியர் கொண்டனதானிவேமால் யாவரும் ஒரு மகள் கண்ணின நீரும் நில்லா சாவதி வாய்க்குழத்தாட்சியோமாய் பிறந்தையில் தொழுத்தையோ தனிமயோவிந்தா முதலில் செங்கனிவாயின் கல்வப்பணி மொழி நினைதருமாவி பகலிலேக்கிய போயகண்ணா பிடியவள் மல்லியமானயோக முல்லை போது என் மனமுலகமழ்வே துன்வாய புலன் தந்து அணுகிற அமரை கையந்தோ அடித்தியோ தலைமிதனி தலைமிதனி அணியாய் நோவனீவாய் ஆமகை துகந்தவன் மேற்கின்னோடு அசுரார்கள் தலை பெய்த கைகளும் நீ அவப்படை அவருடன் நின்றாங்க அவ தாங்கள் விளையும் அவத்தவர் மறைவன் என்றொழி தருவர் தனிமையம் பெரிதும் பசுரவே புவத்தி செங்கனிவா எங்களாய எங்களாய திருவடி திருவடிவே புரணங்கள் பண்பண்டம் குருவர் மஞ்சரகாமன் அவனிடம் பிரிவரங்கிறங்கி தையலந்தவன் பதிலமே பொழிப்பானுரைத்தனா இவயம் அவனிடம் பிரிவதற்கிறங்கி பொழிப்பானுரைத்தனா இவயம் தானும் பத்தவத்தின் சாரேதமனருக்கு தாமோதரன் தாள்கள் கார்மேக மன்னன் கமலனை நத்தீர்வானம் மன்னையாராய் நின்ற நேமியான் பேரானவர்கள் பிதாத்தம் பெருமையாரேதமனருக்கு தாமோதரன் தாள்கள் கார்மேக மன்னன் கமலனை நத்தீர்வானம் மன்னையாராய் நின்ற நேமியான் பேர்வானவர்கள் விதத்தம் பெருமையனே வணக்கமையோர்க்கு காண்டர் கருமையனே அகத்தனையாதாக எங்கன்மாள் நால விரவழிந்து இங்கன்னையாள் ஆனால் நல்லான் பிறர்க்கு மெய்போதும் பொய் வல்ல நச்சப்படன் நமக்கு நாகத்தனையானை நாகத்தனை பார்க்க அருள் செய்யும் சேரும் சடையாடை பாகத்து வைத்தான் பாதம் பரமபலன் பலனை பிரியண்ணன் சோதி அணிநில்ல செம்பால் மப்பாலம் உரியான் வரையடத்தான் வாழியல்ல மரவாது வாழ்கண்டாத காண்டவே விண்ணையுழிந்த விளையாடினது எல்லாம் தொழுது வழியுறுகா பண்டே பரமல் பணித்த பணி வகையான் மணவண்ணி மாதவனை நாடன் புகழான் புதுமலான் நீரோரமாக தகையான் சரணம் தமர்கள் பரமவன் பரணை மற்றென்றோல் மாலை வழிவனாலே காத்தும் கத்தார் கோர் மத்தாகும் கண்ணன் கடலிலே பரமரன் பரணை மத்திந்தோள் மாலை வழிவனாலே ஓராயிரத்தொழி பத்தும் கத்தார் கோர் மத்தாகும் கண்ணன் மனமுடைய திருநாமம் தெல்லாளை அண்ணன் மனமுடைய திருநாமம் தெல்லாளை காயாமணர் முறையுண்டா வாயான் மாதவண்ணே மதவள்ளி அமராவின் சுடகள் படியான் கடகோயாயிரத்தைப்பது அடியார் கருவியாயோட படியான் கடகோயாயிரத்தைப்பது அடியார் கருவியார் அடியனேற்கே அடியான் அருள் தருவானவகின்றான் இலை பிறவியான் வேண்டேன் மருணி மலஞ்ச வாட்டாத்தானடி மருள் அடியார் ஆடியான் அருள் பெருவானோ என்ன அது நமது வாழ்த்தாள் நிலைப்பிறவையான் வேண்டேன் மருளே மணங்க வாட்டாத்தானடி வாட்டாத்தானடி வணங்கி மானாட பிறப்பறுப்பான் பழவினகள் பத்தறுத்து நாட்டாரோடிகள் ஒழிந்து நாமங்கள் பல சொல்லி மண்ணுடைய எண்ணினவாரார் பிறகில்லான் இதுவகைய எண்ணினவாரார் இக்கருமங்கள் இருந்து இங்கிருந்தவோடவை மொழிந்து பன்னெண்டு நமக்காய் நல்லம் பெருமான் நமக்கருள்தான் வாட்டாத்தான் பணிவகையே நானே பெறுகின்ற திகழ்பாதம் திடம்பரவை தானே திரிவானா தாரில எந்தளமே தாமரைக்கரன் நம்மா எப்பொழுதும் மனமே வாட்டாத்தான் மதம் மிக்க கொலையான மறுப்புதித்தார் புறகடல்கள் குறைகிற நம் கோவிந்தன் குடி கொண்டார் நாட்டு திருமணிமாடா வாட்டாத்தான் கை நின்ற கரத்தன் கருதுமிடம் பொருள் வரவோல திருவுருவாட்டாதார்க்கு என்ன செய்தேனா என்ன செல்திகள் என்ன திருமாறல் திருமங்கல நாடம் சேர்வன் தன்வார் எல்லா உள்ளோ நெஞ்சத்து எப்பொழுதும் என்ன பிறப்பது காதலை கொண்டார் அறியாயிரையை அகங்கீண்டால் கொண்டாக்கால் பெறாத பயன் பெருமாறு வரிவாரவணமே வாட்டா தான் கடனகம்புகள் உழைத்த மாட்டா தெம்பெருமாளை மலங்குரு தமிழ் மாலை ஆயிரத்துணை பதங்கேட்டு ஆளார்வானவர்கள் செவைக்கிணிய செஞ்சொழித்த மாட்டாட்டெம்பெருமானை வழங்குவோர் சுனகாராய தமிழ் மாலை ஆயிரத்துணை பதங்கேட்டு ஆளார்வானவர்கள் செவைக்கிணிய செஞ்சொல்லை திருமாலின் சோனை மஞ்சக்கள் மன்மாமாய மாய கவியாய் வந்து மயிரும் கலந்து நின்னார் அறியா வல்லாம் என் நெஞ்ச மயிரும் அவை உண்டு தானே திருமாலின் சோனை அந்த கல்வன் மாமாயன் மாய கவியாய் வந்து எஞ்ச மயிரும் கலந்து நின்னார் அறியா வல்லாம் அவை உண்டு தானே யாகி நிறைய என்று எல்லா உலகம் தானே தாய் தானே என்பானாய் தன்னை திருமாலிலும் சோலை கோணையாகி நொழிந்தார் என்ன மொத்தம் உயிர் உன்னமத்தம் என் மாயவாக்கை பக்து என்ன மொத்தம் தானே என்ன மாயவம் மாற்ற திருமாலிலும் சோலை திரகை கூப்பிச் சேர்ந்தையான் இன்னும் பூவேடைகளோ எங்களம்மா திருவருள் உலகமை இருந்தானே எங்கள் உன்னங்களை விட ஞானத்தோடு நடந்து திலதமாய் நின்றா திருமாலிலும் சோலை நங்கள் குண்டங்கை நல்லா வசுரன் நல்ல மொழி பெய்த என்னாத நகர் நம் பாடலின் கவிகள் யாழ் யாழாய் தன்னை தான் பாடி தென்னா வெள்ளம் வெள்ளம்மாள் திருமாலின் சோழையானே வைத்துள்ளே வைத்து உரியோடு திருமால் என்ன யாருமாள் சிவனம் பிரமணங்கானாது அருமாலேவி அடிபரவா கடியம் மருள்கள் கடியம் மணிமலை திருமாலிரன் சோழமலை திருப்பார் கடலே என் திருமால் வைகுந்தமே திருமால் மனதில மனமே வாக்க கருமமே பெருமானுடையம் பிரியான் வார்த்தைகளை அண்ணன் திருமாலிருந்தோலை வாழி மனமே கைவிடேன் உடல் உயரமாக திருமாலிருந்தோலை மேய தானாங்காரமாய் பத்து தானே தானே யானாங்கார பொழுதுகள் சடலோபன் சொல்லாயிரத்தோள் மானாங்கார சிவபத்து திருமாலிலும் சோழமாங்காரமரங்கர ஐவர் மங்கையர் மங்க தானாங்காரமாய் பத்து தானே தானே யானாங்கார பொழுதுகள் சடலோபன் சொல்லாயிரத்தோள் மானாங்காரத்திவபத்ரம் திருமாலிலும் சோழமலை என்ன என்ன திருமால் வந்து என்னை நிறைய புகழ்ந்தாமையொந்தபுணர் பொன்னி சென்பால் திருமால் சென்று சேர்விடா தெந்திருப்பேமலை என்ன என்ன திருமால் வந்து என்னை நிறைய புகழ்ந்தாமணியொந்தபுணர் பொன்னி சென்பால் திருமால் சென்று சேர்விடா தந்திருப்ப இன்னும் வந்து மலையேறுண்டு ஆறாவையத்தானை அடங்கா பிடித்தேன் பிடித்தாரே படித்தேன் மனவாழ்க்கையில் நிற்பதோர் மாயை திருப்பேரார் வினைகள் தவிர்த்தார் ஏழே பெருமாளின் சோலை பொறுப்பே உலகின் நபிரான் இந்த வந்து என் நெஞ்சு நிறைய குறை அன்பிகளும் பேரான் கண்ணைகளிப்பா கண்ணில் நகலான் கழுத்தின் கண் பெரியன் மாடங்கள் சொல் பேரா திண்ணாத்து புகுந்தான் கண்ணையங்கள் வைத்தான் அண்ணன் புறம்போக புனர்தலன் செய்வார்கள் பாடங்கள் திருப்பேரா உன்னட கடல் செய்யா உணர்த்தருத்தே மணி செய்த உணவாதம் பெற்று இதே எண்ணம் வேண்டுவதால் வாழ் திருப்பேராக்கு அத்தாரடியார் நமக்கு அல்லல் செய்து உணவாதம் பெற்றேன் இது இன்னும் வேண்டுமானர்கள் வாழ்த்திலும் பேரார்க்கு அத்தாரடியார் தமக்கு அல்லல் இல்லாமல் நீங்கள் திருப்பேர் மேல் நல்லார் பரவான் ஆயிரத்தொழி தொண்டராள்வது சோழ் பொன் நீங்கள் மேல் நல்லார் மலர்வாய் குருச்சகலாதவே ஆயிரத்தம் வல்லார் மலரே சோர்வன் பூரணமற்குண நிலவரை தோரணம் நிறைத்து எங்கொந்தருளல் மலர் மலை பொழிவானர் பூமியின் நலந்தவர் நிறுவருங்கிழைத்தனர் முனிவர்கள் வழியது வைகுந்தார்கெண்ணு வந்தது இருப்பிடம் பகுத்தனர் கதிரவர் வரவர் கைதிரை காட்டியவர்கள் புகழங்கள் மலர்கள் அழகழ உலகோக்க மதுபிரிதுள்ளாய் முடி மாதவன் புகழங்கள் பாடினர் கிண்ணறகளுடங்கள் வேதனல் வாயவர் வேதியுள் மடைகள் காலங்கள் வளம்புரி கலந்தங்கு மிசை ஆழியால் தமரல்லே வாழோங்கள் மலர்ந்தயார் வாழ்த்தார் மகிழ்ந்தயர் வாழ்த்த மருதரம் பசுக்கட குழந்தைங்க முறைமுறை அருகினார் படிவுடை மாதவர் வைகுந்தம் வைகுந்தம் மாதவரின் மாணவர் வைகுந்தம் தமரர் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே நல்வேதியார் நிறைகுட விளக்கமும் பதிவுட மடந்தையர் ஏந்தினர் வந்த புகுந்து அவரதில் உள்ள மாமணி மண்டபத்து அந்தமிழ் பேரின்பத்து அடியாரோபன் சொல் சல்லங்களாயிரத்து இவல்லார் முனிவரில் உள்ள மாமணி மண்டபத்து அந்தமிழ் பேரின்பத்து அடியார் ஒரு ஜலகோபன் சொல் சல்லங்களாயிரத்து இவவல்லார் முனிவரே புனியே நான் முகனே முக்கண்ணப்பா என் கொள்ளா கனிவாய் தாமரை கண் எங்கள் என் முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே எங்கள் செய்ய நாயம் செய்ய திருவாரங்கள் வாசலே பூங்குழலால் உயிர் வேறன்றி ஒன்றாகவே உருசம் கொண்டாய் என்னை கூறி கொள்ளாய் வந்த கொள்ளாய் சொன்னார் கருமாணிக்கமே ஆய்வாபத்து கொம்பு இந்திரனாலிக்கெல்லாம் நாளை கமல முதல் கிழங்க ஒன்பதாம் பாரேயோ அதன் அம்பரணச்சோதி அதனுள் பிரமணவன் முனிவனவன்னே கருத்து என்னை போரவிட்டிட்டாய் என்னை நீ முத்தாய் பின்னையானை கொண்ட தயந்தோ எனதன் யார் என்பதை நுயிரை மணக்காராம மண்ணை உண்ணிட்டாய் உனக்கே தங்கோணமலர் பாவை கண்பாய் என் நண்பே பாவை கண்பாயா இரண்டு விலகல்வி பாலவராக முன்னாய் நிலங்கோட்டிலை கொண்டவெந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் கொல்லை பெற்றினை போக்கும் கண்பாய என்னண்டேயோ நீரவரை இரண்டு விலகவி நிறைந்தரப்பாய் நிலங்கோட்டிலை கொண்டவெந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் கொல்லை பெற்றினை போக்கும் போக்குவனா உன்னையந்தனை பேருயிராய் உட்டையிலே வினையாய் உயிராய் பயனாய் ஒத்த கரந்தொழித்தாய் என் முதல் தனிவித்தேயோ முழுமா உலகாதிக்கெல்லாம் முதல் தனி உன்னை உன்னை எனலாம் வந்து ஓடி வந்தாய் எங்கும் எங்கும் முழுமா தருவாய் பாராய் தனை சூழ்ந்த முடிவிலே துயர்ந்த முடிவில் பெரும்பாலேயோ சூழ்ந்ததனை பெரிய சோழ்தலில் பெரிய என்னவா சூழ்ந்தாயோ முடிவில் பெரும்பாலேயோ சோழர் பெரியா பரணமலச்சோதி சோழர் பெரியா சுடங்காய இன்பமேயோ சோழர் பெரியா என்னவா வரச்சோந்தாய் ஹரியே அவாவ திருவிழி வைத்த குருகோட்டரகா பன் சொன்னாவிழா முனைந்தவா பிறந்தாதி பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தார் அரியணை அரணயத்தே ஆபத்து வேடு பெற்ற குருகோத்தரவன் சொன்னார் இவராயிரம் முடிந்தவா பிறந்தாதி பத்தறிந்தார் பிறந்தார் ഞങ്ങളവിടെ வாழ்கின் வளமாறு வாழ்கின் மங்கையம் பல்லாண்டு வடிவால் ஜோதி வளத்துறையன் சுடலாழியம் பல்லாண்டு படைபோல் முழங்க அப்பால் நியமன் பல்லாண்டு ராமானுஜா திவ்யாக்கியா பிரதிவாதம் ஜலா ஏ ராவியே त्रैलोदरिदैषणे श्रीमन् श्रीरङ्ग श्रीरमणभद्रवाहरिणया श्रीमन् श्रीरङ्ग श्रीरमणभद्रवाहरिणं संवर्धया श्रीधेयाय गुन्दे नगरजन्मने रथाजलकमलमप्रातकैकर्यस्वामिने श्रीधैराजयापात्रं दीपत्यादिगुणार्णा